ഇത് மாத்திரம் இல்லை ஒரே ஒரு ஸ்லோகம் அனந்தராம ദീക്ഷിതർ ஒரு ஐகிரி நந்தினி ஒரு ஸ்லோகம் துர்கையை பற்றி பாடினார் மகிஷாசுர மந்திரி பத்திர விசித்திர சரித்திர கவித்திர சமித்திரன்னு போட்டிருக்காரு அவர் இப்போ சமீபத்தில் ஃபிஃப்டி இயர்ஸ் இருநூறு வருஷம் முன்னால இவர் அதே மாதிரி ஒரு புத்தகம் போட்டிருக்காரு ஆச்சரியமா இருக்கும் அது எப்படின்னா மங்களதுங்க நிரந்தர சந்திர துரந்தர பிருந்த தராதிபதே ஸ்லோகத்துக்காக ஒன்னே ஒன்று ரெண்டு மாதவ கௌரவசனம நினூபுரமரகதார சுராதிபதே அங்கித சந்தன హరి హరి మాధవ మధుసూదన జయ ఆనకతుందుకి భాగ్యవతి నందకుమారునికి ఆనంద ఆనకతుంది పెట్టి పత్ర విచిత్ర చరిత్ర పవిత్ర సుమిత్ర సుమిత్ర సుమిత్ర పదే భావిత లోక చరాచర పాలన పాద యుగ కరుణాచలనే అగణిత మునిగణ గోషణ కోటి హరిహరి నామ సుధారణే హరి మాధవ మధుసూదన இப்படி லாலன லாலித லலித விலுலித லலாட்ட லலாம கலலித பதே லா லானக ஒன் லேக் லட்சம் எத்தனை லட்சம் இருக்குது லால நலாலித லலித விலுலித லலாட்ட லலாம கலலித பதே நவ நவ பாவ மனோகர கீத் நிகேத நகேது வினோத கதே ஆனன விகலித ஹரன மத்ரபத அகலுஷ